இங்கே கூடியிருக்கும் இந்த பெப்பஸ் டிவியின் முன்னால் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வாழ்கிறான் ஏன் வாழ்கிறான் ஏன் சாப்பிடுகிறான் ஏன் குளிக்கிறான் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்திற்குள் வர வேண்டும் இந்த டபுள் டாட் காம் நிகழ்ச்சியிலே உங்களுக்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது வருகின்ற வாரங்களிலே நமது நிகழ்ச்சியிலே பலவிதமான புதுமைகள் செய்ய வேண்டும் என்று மேலாளர்கள் கேட்டுக்கொண்டதால் <coughs> நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த டபுள் டாட் காம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றம் சிரிப்பு பட்டிமன்றம் நல்லதொரு பட்டிமன்றம் இதன் வாயிலாக பட்டிமன்றம் போது மூடு எனக்கு தெரியும் நான் எதற்காக இப்படி பேசினேன் தொடர்ந்து அப்படி பேச முடியாது உன்னால ஏன் இப்படி பேசினேன் என்று யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது அப்படியே தொய்வா பேசக்கூடாது ஒரு ஏற்றம் இறக்கம் ஒரு மாடுலேஷன் நான் இறக்கங்கள் இரண்டும் ஏற்றங்கள் வேண்டும் நான் தொய்வா பேசியிருக்கேனா நீ எப்ப அழுது பேசுற நீ வாய முறாடே காப்பிக்கு வந்தா மட்டும் பேசு பெரிய டார்ச்சர் பண்றாங்க அவன் ஆக நம்ம இன்னைக்கு இந்த டகுள் டாட் காம்ல பட்டிமன்றத்தில் என்ன பார்க்க போறோம்னு ஏகப்பட்ட பேர் உங்க மூஞ்சில பலவிதமான கேள்விகளோட அப்படி முன்னாடி பப்பரப்பான உட்காந்துருக்கீங்க தெரியுது என்ன பட்டிமன்றமா இருக்கும் மனிதனுக்கு தேவை நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான பட்டிமன்ற தலைப்புகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் மனிதனுக்கு தேவை அதுவா இதுவா அவ்வளோதான் பட்டு இது என்ன எங்க அவ்வளோதானே பட்டிமன்றத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவா ஓஹோ யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு தேவை இதுவா அதுவா இப்போ ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்காங்க நாலு பெருந்தகைகள் முள்ளமாரிகள் அல்ல முடிச்சவிக்குகள் அல்ல கோமாளிகள் அல்ல புத்திசாலிகள் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நாலு பேரும் புத்திசாலிங்க இப்ப இதுவான்றதுக்கு பேசுறதுக்காக வழக்கம் போல இந்த தலைவர் கோ தண்டம் நல்லா பேசுவார் அப்படின்னு நினைச்சுப்பார் கோதண்டம் வணக்கம் சொல்லுங்க கோதண்டம் போதும்பா

தம்பி ஏன் எனக்கு குடிக்குது அது இஷ்டம் குடிக்குது அதுங்கிட்ட போய் யாராவது தமிழர் கொடுத்துக்கலாம் மொண்டு குடிக்குது இல்லை நான் இதை மொண்டு குடிக்க முடியுமா நாயை குளிப்பாட்டி நடு வீட்டிலே வைத்தாலும் வாளை குழைத்து கொண்டு பின்னாடி போதான் பா நான் பொறுப்பு இல்ல உன்னதான் சொல்றாரு இல்லப்பா அது சொல்ற நீ சொன்ன வாயை தந்த நாளிடனே அதுக்காக சரி விடுவோம் இப்போ அவருக்கு உறுதுணையாக பேச இருப்பவர் வந்து நம்ம சாருகான் அவர்கள் சொல்லிப்பா அசிங்கமா இருக்குங்க சாருக்கான கபாலின்னு சொல்லுங்க யோ இங்க நான் வச்சுதான் என் பேர் பட்டிமன்றது வித்தியாசமா இருக்கும் நான் சாருக்கான் தான் சொல்லு சரி அப்பனா சாருக்கான் தான் வணக்கம் நன்றி அதுக்கு தான் மனுஷன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படின்றதுக்காக அதுக்காகவே வந்திருக்கார் நம்மளுடைய ஆனந்த் அறவேக்காடு ஆனந்த் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேச வந்திருக்கிறது மிகப்பெரிய நடிகை மிகப்பெரிய மிமிக்ரியில் லேடிஸில் கூட பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி வாயை கிழிச்சிக்கிட்டவங்க அதோட அடி வாங்கினவங்க மித்ரா சலாம் அலைக்கும் ஓகே ரைட் எப்பா வா உன்னோட கருத்துக்களை எடுத்து சொல்லு என்ன சொல்ற என்ன கிழிக்கிறேன்னு பார்ப்போம் இது அதான் பேப்பர்ல எடுத்து சொல்லிட்டு கிழிச்சிருந்தேன் போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது நானா அறிவு நான் அது எதுனா இருக்கட்டும் வழக்கமா நீ வந்து பாட்டு பாடுவே இப்ப என்ன இதுக்கு வந்துட்ட இருக்க பாட்டு இருக்கா மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ நிறுத்து நிறுத்து நிறுத்து என்ன நானே செருப்பு கொண்டு கழட்டி அடிச்சுக்கணும் நீ பேசு நீ இல்ல பாட்டு பாடி வேணாப்பா உன்னை பாட சொன்னா ஏடாரம் பாடு நீ பேசு அது இல்லை என்றால் அது மட்டும் இல்ல எதுவுமே இல்லை எது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அதான்பா அது எது இப்படித்தானே தலைப்பு கொடுத்த நீயும் மனு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா அல்லவா இப்ப கேட்டே இது வார்த்தை மரியாதையா பேசிய அவை நடுவர நடுவர் அவர்களே அப்படி சொல்லி இது என்கிட்ட இருக்கு ஆமாம் போன வாரம் தான் வாங்கினேன் இருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போனு அது நான் வாங்க போறேன் ஓகே அது இருக்கு நினச்சிக்கிட்டு பேச முடியுமா இது இருக்குன்னு நான் பேச முடியும் அது இருக்குன்னு நினச்சிட்டு பேச முடியுமா அது இருக்குன்னு நினைச்சிட்டு பேச முடியாது ஏன்னா அது இன்னும் கடையிலேயே இருக்கு ஆனா இது இருக்கிறதுனால இதால உன்னால பேச முடியும் ஏன்னா இது உங்ககிட்ட இருக்கு இதுல பேச முடியும் அது உங்ககிட்ட இல்ல அதால பேச முடியாது அவ்வளவுதான் மேட்ரு ம் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்களே நீங்களே இல்லப்பா இதுல கூட உனக்கு பேலன்ஸ் இருந்தா தானே பேச முடியும் இல்லையா அது முக்கியம் இல்ல வா இப்ப ஏன் செருப்பு கழட்டி நானே அடிச்சுக்கணும் சரிப்பா இப்ப ஆளாளுக்கு நம்ம அவங்கவங்க கழட்டி அடிச்சுக்கிறது ரொம்ப சால சிறந்தது ஒரு சின்ன கதை நடுவர் அவர்கள் ஐயோ கதை வேற சொல்றியா சொல்லு ஒரு காலி கிரவுண்ட்ல ஒரு இடம் வாங்கிட்டு வீடு கட்டவனு கூப்பிடுறான் சரி நீ கட்டிக்க பதினஞ்சு அடியில ஒரு வீடு ஓகே மீலி மேல பதிமூணு அடி நான் கட்டிப்பேன் பதிமூணு வீடு கட்டிப்பேன் நான் அப்படின்னு ஒருத்தருக்கு வித்தான் சரி ரெண்டு கோடி ரூபாய் ஆமா மேல இன்னொருத்தன் பதினாலு அடிக்கு கட்டிக்க அப்படின்னா அவன் ஒரு பதினாலு அடி கட்டா அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தான் இப்படியே ஏழு மாடி எழுப்பிட்டான் எட்டாவது மாடி மாடிக்காரனுக்கு ஒருத்தன் விட்டான் அவன் பத்து அடியில கட்டிட்டு இன்னும் நாலு அடி பேலன்ஸ் இருக்குடா முடிஞ்சா மேல கட்டிக்கோ இவன் இடத்த விட்டு மேல கட்டி சொல்லிட்டான் எப்படி கட்ட முடியும் கட்ட முடியாது அது மாதிரிதான் நீ கொடுத்த தலைப்பும் என்ன அது எதுக்கு எதையா முடிச்சு போடுற இப்படி அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போறதா இதுக்கு தான் நடுவர் அவர்களே புரியாம போகுதுன்னு ஓ இதுக்கு தான் நீ பேச வந்துற கரெக்ட் கரெக்ட் அதுக்கும் இதுக்கும் சோ அது இல்லாத இருக்கு இது இருக்கு இது ஏன் வா வா வா அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் நடுவர் ரொம்ப சின்ன விஷயம் தான் இது இருக்குமே ஆனால் அது எனக்கு தேவையில்லை அது எனக்கு கிடைக்குமே ஆனால் அது இதுவாக மாறிவிடுகிறது எது ஒன்றுமே எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்தால் இதுவாக மாறுவது உண்மையா இல்லையா அது அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா உன் பொண்டாட்டி இது என் பொண்டாட்டி ஆமா இது இப்ப நமக்கு தேவைப்படுது அதான் பொண்டாட்டின்றது இதுங்கிறது உனக்கு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்து அது வரைக்கும் அது அது கட்டின்னு வந்த பிறகு இது இது அடுத்த வீட்டு பொண்ணு அது அது ஆமா அது நமக்கு சொந்தம் இல்ல இது ஏன் புள்ள ஓ அது ஏன் புள்ளன்னு சொல்ல முடியாது செருப்ப கட்டி அடிப்பான் ஆமா ஆமா அது யார் வீட்டு புள்ளியோ அது யார் வீட்டு பொண்டாட்டியோ அது யார் வீட்டு பெரியமாவோ இது ஏன் பெரியமா இப்போ மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவா இதுதான் அப்போ அது நமக்கு சொந்தம் இல்லாதது சொத்து இல்லாதது தேவையில்லாதது அது நமக்கு இல்ல பாட்டி எத்தனை வரல பழமொழி பரவாயில்ல விட்டுரு இப்பா பரவாயில்ல விட்டுரு உனக்கு பதிலாக நானே பழமொழி சொல்லிடுறேன் அவர் என்ன பழமொழி சொல்லுவார்னா சிக்கல்கா புக்கு சிக்காக்கு சிக்கி அப்படின்னு பழமொழி இருக்காது அதாவது அதுதான் அதுக்கு தான் இதுதான் இதுக்கு தான் உட்காரு நடுவர்கள் ரொம்ப அழகா நீங்க அந்த நம்ம சிக்காகோ போகும்போது அது நல்லா இந்த பிளைட்ல ஓரமா சொல்ல தெரியுமா இப்ப இன்னொரு பழமொழி ஞாபகம் நடுவர்கள் இப்ப என்ன சொல்லுது பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் அப்படின்னு ஒண்ணு தெரியுங்களா தெரியும் தெரியும் தெரியும் உங்களுக்கு தான் தெரியுமா அவங்க சொல்லுங்க ஆமா அதுதான் அதுதான் அதுக்கு தான் இதுதான் இதுதான் ஓகே ரைட் இதுதான் இதுதான் இதுக்கு தான் வாங்க வாங்க ஐயா போதும் போதும் ராஜா <laughs> ரொம்ப அழகா நம்மளுடைய கோதண்டம் அவர்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை இதுதான் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இதுதான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் அவர் சொல்ல சில பல கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு சொல்லு நினைச்சா இல்லை அப்படின்னு சொல்லு நினைச்சேன் என்ன பேசணும் நீ என்ன பேசணும் நீ பேசாத குறுக்க பேச பட்டிமன்றத்துக்கு கூட்டாங்களா இல்லை சும்மா எங்கள் கதை அடிச்சுட்டு போக கூட்டாங்களா வேணாம் அறிவு வேணாம் உனக்கு என்னையா பாயிண்ட் சொன்ன நீ நம்ம முதல்ல பேசாத குறுக்க வந்துடுறீங்க மட்டும் பேசணும் பேசணும்ட்டு நான் பேப்பர் பேசாதன்றான் அப்புறம் சொல்லுன்றீங்களா என்ன பாயிண்ட சொன்ன நீ பாயிண்ட சொன்ன நீ அப்பதான் பாத்துங்க ஓர அப்படியே சும்மா தமாஸ் பேச பண்ணாங்க ஏய் தமாஸ் தமாஸ் ஐயோ ஐயோ எப்பா ஜே இது சொல்றா தமாசன் உண்மையில நீ பேசுனதெல்லாம் நல்லா இருந்ததுப்பா எனக்கு என்ன பிரச்சனை கேளுங்க ஆமா கேள்வி கேக்குற சொல்லுன்ற அடுத்த நிமிஷம் நீ பேசாத சொல்லு நீ பேசாத அது இல்லம்மா இல்ல நான் என்ன சொல்றேன் நீ கேளுங்க நடுவர் அவர்களே இது உண்மையிலே என்ன தலைப்பு கொடுத்த எவனுன்னா விளங்கிச்சா ஒண்ணுதான் புரியல இது நான் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னொரு கொடுக்குறேன் ஓகே ஓகே அதுதான் நீ பேசுறது இதுக்கு மட்டும்தான் எதுக்கு நான் அப்புறம் அதாவது ஆக மொத்தம் நம்மளுடைய இந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றம் மக்களுக்கு பயன் தருகின்ற பட்டிமன்றம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தேவை இதுதான் இல்லது அதுவான்றதுல இருக்குன்னு பேசி முடிச்சுட்டாரு இப்போ வழக்கமாக இந்த அதுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக அந்த பட்டிமன்றத்தினுடைய அணியின் தலைவர் இந்த ம இந்த அணியோட தலைவர் நானே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பக்கத்தில் வந்து என்னுடைய நண்பன் இனி இவர் என்னுடைய நண்பன் ஓகே எப்பவுமே வந்து எதிரிகளை தோழர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் விஞ்ஞானி சொன்னது இல்லையா கவிஞர் சொன்னது இப்போ அணியினுடைய தலைவர் ஆனந்த் பேச வருவார் நீங்கள் நினைப்பீங்க வேணாம் ரொம்ப காரசாரமாக ஆம்பளைங்களே பேசிட்டு இருக்கோம் பொம்பளை பேசினா நல்லா இருக்கும் பொம்பளை பிள்ளைங்கன்னு நினைப்பீங்க பேசுங்க சொப்பா